திருச்சிற்றம்பலம் கபிலதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை திருச்சிற்றம்பலம் அந்திமதி மொகிழான் அந்தியஞ்செந்நிறத்தான் அந்தியே போலு அவிர்ச்சடையான் அந்தியில் தூங்கிருள் சேரியாமமே போலோ சுடு நீற்றான் விங்கிகிருள் சேர் நீல மிடரு மிடற்றாள் கடல் நெஞ்சம் வைக்கின்ற ஞான்றுமெல்லோதி நல்லாள் மறை கைகள் காத்திலவே மழுவாளதனால் அடற்றாதையை என்ற தாளெறிந்து ஆர்கருள் செய்த கொள்கை கடற்றாழ்வயர் சென்னலேரும் வெண்காட்டு எங்கரும்பினையே கருப்பு சிலை அனங்கன் கட்டழகு சூட்ட நிரப்பு திருநேற்றே நாட்டோ திருச்சடையில் திங்கள் புறையோ திரள் பொன் திருமேனி எங்கள் இமையோர் இறைக்கு இறைக்கோ குறை வெள்ளை ஒண்டிரையே எழிலோரெருக்கு நரைக்கோ மலை கொன்றை தோன்றும் ஜடை மொடி நக்கர் சென்னி பிறைக்கோர் பிளவோ பெருவிழி கொண்டெம்பிரானுடுக்கோ குறை கோபணம் ஒழிந்தார் பின்னை ஏதோ குறைவில்லையே இல்லை பிறவே கடலேறலென்போரோவில் முல்லை கமழோ முது குன்றில் கொல்லை விடையானை வேதியனை வெண்மதி சேர்ச்செம்போர் சடையானை சாராதார்த்தாம் தாமரை கோபம் நன்மாலும் வணங்க தலையிடத்து தாமரை கோவணத்தோடிருந்துண்ணினோம் சார்ந்தவர்க்கு தாமரை கோமளத்தோடுல கள தருவர் கண்டீர் தாமரை கோமள கைத்தவள பொடி சங்கரரே சங்கு கோளெண்டோவரே பாவையரை தம்மங்கம் பங்கு போய் நின்றாலும் பாய்கலூழி கங்கை வரியரா போதோ வளர்ச்சடையாய் நின்போல் பெரியராவாரோ பிற பிறப்பாள் குழி ஏடை வேண்டோ நைவயற்கு நின் பேரருளின் சிறப்பார் திருக்கை தர கிற்றியே திரியும் புறமூன்று அறப்பாயெறியுற வான்வரை வில்வளைத்தாயிரவாய் மறப்பாவரியர நானிடை கோத்த கைவானவனே வானம் மணிமுகடா மால்வரையே தூணாக ஆன பெரும்பார் அரங்காக கனகத்தில் அம்மா முழவதீர ஆடும் பொழுதாரோர் எம்மானுக்கு ஈதாதீட்டோ இடப்பாகமும் பொடையாழ்வரை ஏன் இளவஞ்சி என்ன மடப்பால் மொழி என்பனின்வல பாகத்து மான்மழுவும் விடப்பாஜன கச்சும் இச்சை பட நீர் அணிந்து மிக்க கடப்பார்களிற்றூறி கொண்டெங்குமோடோ கண்ணுதலே கண்ணீ இளம் பிறையோ காய்ச்சினத்தமாசோணமோ நன்னீயிருந்தால் நலமில்லை தன்னலங்கள் பூங்கொன்றையின் தேன் பொதியோ சடை புனிதா வாங்கொன்றையின்றே மதீத்து மதிமயங்க பொங்கு கோழிருட்கண்டவன் விண்டவர்தோ பதிமயங்க சென்ற கொற்றவில் வானவனற்றவர் சோழ் அதிகை மங்கை தீர வீரட்டவாரிட்டதேனுமுண்டு கதிமயக்க செல்வதே செல்வமாக கருதுவதே கருதோ கருத்துடையேன் கையுடையேன் கோப்ப பெரிதோ பிரதிரத்து பேசேனரிதன்றேயாக பிறையான் இனியன் அகம் புகுந்து போக பெருமோ பூரம் புறமறை அப்புரி பொஞ்சடை வெட்டரி பொன்திகழோ நிறமறையத்திரு நீரதுதை தந்த தொழில்கடல் நீரதுதை நீரு துதைந்தது நீழ்கடல் நஞ்சு நீரு துதைந்தது நீழ்கடல் நஞ்சு உரமறைய கொண்ட கண்டமம் சால உரை புடைத்தால் அறமறைய சொல்லி வைத்தயம் வேண்டும் அடிகளுக்கே அடியோமை தாங்கியோ ஆடை உடோதோ குடியோம்பமாநிதியோ கொண்டோ பொடியாடு நெற்றியூர் வாழறவர் நீஷடையாய் நின்னூரை ஒள்ளியோராக்கிற்று ஊரை குறைவந்துறும் பதத்தே உரை மென்கள் அன்றாயிலிப்பால் நரை நரைவந்துறும் பின்னை வந்துறும் காலன்னன் முத்திடரே திரை திரைவந்துருங்கரை கேகலம் வந்துரத்தின் கை வந்தாள் வரை வந்துருங்கடல் மாமரை காட்டம் மணியினையே மணியமரும் மாமாட வாய்மூரான் தன்னை அணியமரோடயனோ மாலோ துணி சினத்த செஞ்சூட்ட சேவர் கொடியானோ மாய் நின்று நஞ்சூட்ட எண்ணியவா நன்று நன்றை கூறும் எருமற்பெருமூச்சே நன்னாத முன்னம் குன்றை குறுவது கொண்டழியாத அறிவீச்செறிமின் கொன்றை குறுநருங் குருநருங்கண்ணியினான் நன்கொய் புகையிலை குன்றை குரு கரிதேனோ உள்ள தேடை கொள்மின்களே கொண்ட பலி நோமாக்கும் கொய்தார் குமரர்கோ புண்டரிக மாதினுக்கோ பொதுமே மண்டி உயிரிழந்தார் சேர் புறங்காட்டோ ஓரிவாகீர்ப்ப மயிரிழந்த வெண்தலைவாய் வந்து வந்தாரலை கோவலஞ்சுழி வானவ வானவர்த்தம் அந்தார் மகூட தடுத்த பைம்போதிலந்தே நுழக்கி செந்தாமரை செல்வி காட்டும் திருவடிக்கோ செல்லுமே எந்தாயடி தொண்டரோடி பிடித்திட்ட இன்மலரே மலர்ந்த மலர் தூவி மாமனத்தை கூப்பி புலர்ந்தோ புலராத போதோ கலந்திருந்து கண்ணீரரும்ப கசிவார்க்கு காண்வெளியன் தென்னீர் சடை கரந்த தேவு தேவனை போதப்படையனை கோதை திருவிதழி பூவனை காய்ச்சிற போர்விடை தன்னொடு போற்ற நின்ற மூவனை ஈருருவாய முக்கண்ணனை முன்னுமரை நாவனை நான் மறவே நிவை நான் வல்ல ஞானங்களே நானும் என்னல் கூறவோ நல்காதார் பல்கடையில் காணிமீர்த்து நின்றிருப்ப கண்டிருக்கோ வானவர்கள் தம்பெருமான் மூவையிலோ வேவ சரந்தூர்த்த எம்பெருமான் என்ன இயல்பு இயலிசை நாடகமாயழு வேலைகளாய் வழுவ புயலியல் விண்ணொடு மண்முழுதாய் பொழுதாகி நின்ற மயிலியல் மாமரை காடர்வன் காடர் வெண்தில்லை மல்கு கயலியல் கண்ணி பங்காரன்பர் சித்தோ தடங்குபரே அடங்காதாரொருவர் அன்கொன்றை துன்று மடங்காதல் என்பளை கொள் வார்த்தை நுடங்கிடையீர் ஊரூரன் சென்ற கால் உண்பலிக்கின்றங்கனே ஆரூரன் செல்லுமாறு அங்கு அங்கை மறித்தவராலவி உண்ணம் ஒவ்வானவர்கள் தங்கை மறித்தறியார் தோழுதே நிற்பர் தாழ்சடையின் கங்கை மறித்தணவப்பண பாஷுண கங்கணத்தின் செங்கை மறித்தீரவிர் சிவன் நாடோ திருநட்டமே நட்டம் நீயாடும் பொழுதத்து நல்லீலையோ கொட்ட குழிந்தொழிந்தவான் குல்லோபட்டு கடுங்குன்றமால் யானை காரூரிவை போர்த்த கொடுங்குன்ற பேயின் கொடீரு கொடிரு முறித்தன்ன கூந்தானலவன் குறுகினன் சென்றிடரோ கழனி பழனத்தரசை எழில் ஈமையோர் படிரு மொழிந்து பருக கொடுத்து பறவை நஞ்சோ மிடரு தடித்தது பொம்மடியங்கள் விதிவசமே விதி கரந்த செய்வினையேன் மென்குழற்கே வாழா மதுகரமே எத்துக்கு வந்தாய் நதி கரந்த கொட்டு சடை மேல் கொன்றை கூறோம் தெரியல் தொட்டு காட்டாய் சுழல்வாய் தோக்கு தொக்கு வருங்கணம் பாடத்தொல் நீரணி தேனிலவும் நக்கு வருங்கண்ணி சூடி வந்தார் நரும் புன்னை முன்னம் அக்கு வருங்கழி காணலையாரரை காண அன்பு மிக்கு வரும் வரும் போதவரை காண வெள்குவனே வெள்காதே உண்பலிக்கு வெண்டலை கொண்டோர் திரிந்தால் எழ்கரேவானவர்கள் எம்பெருமான் வள்கூர் வட திருவீரட்டான தென்னதிகை மங்கை குட திருவீரட்டானோ கூறு பெருங்கண்ணி சேர்க்கரு கோந்தல் சொன்னந்துதைந்து நீரு பெருந்தீருமே நீ நெருப்பு பொறை பொறுப்போத்து தாறு பெருஞ்சடையங்கொன்றையந்தேன் துவலை சிந்த வீறு பெருஞ்சென்று சென்றம் பிரானுக்கு வெண்ணீரமே நிறம் பிரிதாய் உள்மெலிந்து நெஞ்சுருகி வாழாம் புறம் புறமே நாள் போக்கு வாழோ நருந்தேன் படுமுடியாய் பாய் நீர் பரந்தொழுகு பாண்டி கொடிமுடியாய் என்றன் கோடி கொடிக்கு உலவும் மதிர் மதிர்கோவலூர் வீரட்ட கோளரவம் பிடிக்கிலம் மூடி பூணலயத்தோட மால்விடையின் இடிக்கூறல் கேட்டிடி என்றேரகக்கடி வாழேயிற்றால் கடிக்கலுறும் மஞ்சி நஞ்சம் இருந்த நீர் கண்டத்தையே கண்டம் நிறங்கருப்ப கவுவை கருங்கடல் நஞ்சு உண்டல் புரிதுகந்த உத்தமர்க்கு தொண்டடைந்தார் குசுபரே கூற்றை குறுகுவரே தீ கோடுமை பேசுவரே மற்றொருவர் பேச்சு பேச்சுற்ற வந்திசை பாட பிணமிடு காட்டயலே தீச்சுற்ற வந்து நின்றாடல் என்னான் செப்பும் முப்பொழுதும் கோச்சுற்றமா கூடைவானவர் கோனையன்மால் முதலாய் ஆச்சுற்றம் வந்திரைஞ்சும் திரு பொற்சடை மன்னவனே மன்னோ பிறப்பருக்கோ மாமருந்து வாழற கண் வாழறக்கன் சுடர் முடிகள் தோல் நெறிய தன்னை திருச்சத்தி மூற்றத்தான் சித்தத்துள் வைத்தான் திருச்சத்தி முற்றத்தான் தேசு திருச்சிற்றம்பலம்